ரிபுகீதை நாற்பத்தொன்றாவது அத்தியாயம் நிதாகன் தன் அனுபவத்தினால் நானே சராச்சர பிரபஞ்சமெல்லாம் ஆனேன் என்றும் நானே சத்திய ஜான அனந்தானந்த பிரம்மமானேன் என்றும் உரைக்கும் அத்தியாயம் ஆசிரியனினது திட கருணையாலே அகண்டமதாம் பரபிரம்ம அனுபவத்தை மாசரவே நானுரமாய் மதித்த வண்ணம் மகிழ்வுடனே மயக்கமர மற்றும் சொல்வேன் பாசமுறும் சித்த முதல் உபாதியின்றி பகுப்புற்ற மாயை முதல் உபாதியின்றி ஈசஜக ஜீவரெனும் இருமை இன்றி ஏகமதாம் பரபிரம்மம் நானே யானேன் நான் தானே சண்மயமாம் பிரம்மமானேன் நான் தானே சின்மயமாம் பிரம்மமானேன் நான் தானே நன்மயமாம் பிரம்மமானேன் நான் தானே தன்மயமாம் பிரம்மமானேன் நான் தானே நிர்மலமாம் பிரம்மமானேன் நான் தானே நிர்குணமாம் பிரம்மமானேன் நான் தானே அத்வைத பிரம்மமானேன் நான் தானே அகண்டபர பிரம்மமானேன் நான் தானே கேவலமாம் பிரம்மமானேன் நான் தானே கம்பீர பிரம்மமானேன் நான் தானே பாவனமாம் பிரம்மமானேன் நான் தானே பரிசுத்த பிரம்மமானேன் நான் தானே ஓவலிலா பிரம்மமானேன் நான் தானே உத்தமமாம் பிரம்மமானேன் நான் தானே ஆவலிலா பிரம்மமானேன் நான் தானே அகண்டபர பிரம்மமானேன் நான் தானே சத்தியமாம் பிரம்மமானேன் நான் தானே சலனமிலா பிரம்மமானேன் நான் தானே நித்தியமாம் பிரம்மமானேன் नान्ताने निष्कळमां ब्रह्ममानेन् नान्ताने शुद्धमदां ब्रह्म मानेन नान्ताने सुखगणमां ब्रह्म मानेन् नान्ताने अस्तमिला ब्रह्ममानेन् नान्ताने अकण्ठपर ब्रह्ममानेन् நான் தானே விமலமதாம் பிரம்மமானேன் நான் தானே விசேஷமிலா பிரம்மமானேன் நான் தானே வியாபகமாம் பிரம்மமானேன் நான் தானே விநாசமிலா பிரம்மமானேன் நான் தானே விபுவதுவாம் பிரம்மமானேன் நான் தானே விவர்த்தமிலா பிரம்மமானேன் நான் தானே விஷுத்த பர பிரம்மமானேன் நான் தானே நிராமயமாம் பிரம்மமானேன் நான் தானே நிரவயவ பிரம்மமானேன் நான் தானே நிராவரண பிரம்மமானேன் நான் தானே நிஷ்கிரிய பிரம்மமானேன் நான் தானே நிர்மலமாம் பிரம்மமானேன் நான் தானே நிச்சலமாம் பிரம்மமானேன் நான் தானே நிருபமமாம் பிரம்மமானேன் நான் தானே நிகரில் பர பிரம்மமானேன் நான் தானே சிந்தையிலா பிரம்மமானேன் நான் தானே சிற்கனமாம் பிரம்மமானேன் நான் தானே தொந்தமிலா பிரம்மமானேன் நான் தானே துகளற்ற பிரம்மமானேன் நான் தானே பந்தமிலா பிரம்மமானேன் நான் தானே பழுதற்ற பிரம்மமானேன் நான் தானே அந்தமிலா பிரம்மமானேன் நான் தானே அகண்டபர பிரம்மமானேன் நான் தானே புராதனமாம் பிரம்மமானேன் நான் தானே பூரணமாம் பிரம்மமானேன் நான் தானே ஜராதியிலா பிரம்மமானேன் நான் தானே சத்கனமாம் பிரம்மமானேன் நான் தானே அனாமயமாம் பிரம்மமானேன் நான் தானே அசங்கபர பிரம்மமானேன் நான் தானே சனாதனமாம் பிரம்மமானேன் நான் தானே சாந்தபர பிரம்மமானேன் நான் தானே லக்ஷ்யமாம் பிரம்மமானேன் நான் தானே லயமற்ற பிரம்மமானேன் நான் தானே அக்ஷரமாம் பிரம்மமானேன் நான் தானே அழிவற்ற பிரம்மமானேன் நான் தானே சித்துருவாம் பிரம்மமானேன் நான் தானே சிதம்பரமாம் பிரம்மமானேன் நான் தானே விஸ்தரமாம் பிரம்மமானேன் நான் தானே விதேகபர பிரம்மமானேன் நான் தானே சங்கமிலா பிரம்மமானேன் நான் தானே சதோதிதமாம் பிரம்மமானேன் நான் தானே பங்கமிலா பிரம்மமானேன் நான் தானே பரசிவமாம் பிரம்மமானேன் நான் தானே துங்கமதாம் பிரம்மமானேன் நான் தானே துவைத்தமிழா பிரம்மமானேன் நான் தானே எங்குமுள்ள பிரம்மமானேன் நான் தானே ஏக பர பிரம்மமானேன் நான் தானே மூலமிலா பிரம்மமானேன் நான் தானே மொழிவற்ற பிரம்மமானேன் நான் தானே காலமிலா பிரம்மமானேன் நான் தானே கரையற்ற பிரம்மமானேன் நான் தானே கோலமிலா பிரம்மமானேன் நான் தானே குறைவற்ற பிரம்மமானேன் நான் தானே ஞாலமிலா பிரம்மமானேன் நான் தானே நவையில் பர பிரம்மமானேன் நான் தானே தேகமிலா பிரம்மமானேன் நான் தானே தெரிவுருவாம் பிரம்மமானேன் நான் தானே போகமிலா பிரம்மமானேன் நான் தானே புரைமருவா பிரம்மமானேன் நான் தானே தாகமில்லா பிரம்மமானேன் நான் தானே தனிந்த பர பிரம்மமானேன் நான் தானே சோகமில்லா பிரம்மமானேன் நான் தானே சுத்த பர பிரம்மமானேன் நான் தானே அகில அதிஷ்டானமானேன் நான் தானே ஆரோபம் அனைத்துமானேன் நான் தானே அயன் முதலை மூர்த்தியானேன் நான் தானே அவர் செய்கை அனைத்துமானேன் நான் தானே அமரர் நரர் திரியக்கானேன் நான் தானே அச்சல முதல் அனைத்துமானேன் நான் தானே அகில சராச்சரமும் ஆனேன் நான் தானே அகண்ட பரமானேன் ஐயா நான் தானே மாயை மகதாத்தியானேன் நான் தானே மன்னியிடும் ஈசனானேன் நான் தானே அவித்யகமாத்தியானேன் நான் தானே அநேகவித ஜீவரானேன் நான் தானே தாமதமாம் பிரகிருதி யானேன் நான் தானே தயங்கும் ஜகம் எவையும் ஆனேன் நான் தானே அறிவுற்றதனை துமானேன் நான் தானே அகண்டபரமானேன் ஐயா நான் தானே அயனானேன் ஹரியும் ஆனேன் நான் தானே ஹரனானேன் மகேஷனானேன் நான் தானே சதாசிவமாமூர்த்தியானேன் நான் தானே சாட்சாத் தான் சிவனும் ஆனேன் நான் தானே கருதுமுமா தேவி ஆனேன் நான் தானே கந்த விநாயகரும் ஆனேன் நான் தானே பரமசிவ கணங்களானேன் நான் தானே பக்தர் குழு அனைத்துமானேன் நான் தானே சுரரசுரராரும் ஆனேன் நான் தானே சுரபதியா மகவானானேன் நான் தானே திக்கனைத்தின் பதிகளானேன் நான் தானே திகழ்முனிவர் குழுவும் மானேன் நான் தானே அறக்கருடன் யக்ஷரானேன் நான் தானே அநேக சுரபேதமானேன் நான் தானே விண்ணிலுள்ளோர் யாரும் ஆனேன் நான் தானே மண்ணிலுள்ளோர் எவரும் ஆனேன் நான் தானே பூதங்கள் அனைத்துமானேன் நான் தானே புவனங்கள் அனைத்துமானேன் நான் தானே ஜாதங்கள் அனைத்துமானேன் நான் தானே சரிதை முதல் அனைத்துமானேன் நான் தானே வேதங்கள் அனைத்துமானேன் நான் தானே விதி முதலாம் அனைத்துமானேன் நான் தானே பேதங்கள் அனைத்துமானேன் நான் தானே பிரிவுற்றதனைத்துமானேன் நான் தானே வாரதிகள் அனைத்துமானேன் நான் தானே வருநதிகள் அனைத்துமானேன் நான் தானே அடவிகிரி அனைத்துமானேன் நான் தானே அங்குள்ள துமானேன் நான் தானே அவனி புனல் அனைத்துமானேன் நான் தானே அக்னி துமானேன் நான் தானே ஆகாசம் அனைத்துமானேன் நான் தானே அத்தன் முதல் யாரும் மானேன் நான் தானே உடல் பொறிகள் அனைத்துமானேன் நான் தானே உயிர்கள் உளம் அனைத்துமானேன் நான் தானே மனதுமதி அனைத்துமானேன் நான் தானே மயல் சித்தம் அனைத்துமானேன் நான் தானே அகங்காரம் அனைத்துமானேன் நான் தானே ஆபரணம் அனைத்துமானேன் நான் தானே விக்ஷேபம் அனைத்துமானேன் நான் தானே விளங்கு பொருள் அனைத்துமானேன் நான் தானே நான்கு வித தேகமானேன் நான் தானே நனவு முதல் அவஸ்தையானேன் நான் தானே ஐந்து வித கோஷமானேன் நான் தானே அவையின பீமானி யானேன் நான் தானே உஷ்வன் முதல் வியஷ்டி யானேன் நான் தானே விராட்டு முதல் சமஷ்டியானேன் நான் தானே அறிவுற்றதனை துமானேன் நான் தானே அறியாததனை துமானேன் பூத்தமுடு பௌத்திகமும் ஆனே நானே புவனமுறும் பொருளவையும் மானேன் நானே வேதமுறும் உலகமெல்லாம் ஆனே நானே பிரம்மாண்ட கோடி கள்ளும் ஆனேன் நானே ஜாதமுறும் எப்பொருளும் ஆனேன் நானே ஜகஜீவ பரங்களில் ஆனேன் நானே ஓது பல உபாதிகளும் ஆனேன் நானே இலா உண்மையும் என்றானே நானே வெகுவிதமாய் விளம்பி என்ன விவகாரத்தில் பேரனவே காண்பதெல்லாம் ஆனேன் நானே தகமை மிகவும் பரமார்த்தம் எவையும் இன்றி தன்மயமாய் நின்ற பரமானே நானே அகமருவும் தோஷமெல்லாம் அறவு நீங்கே அகண்ட பர பரபிரம்மமாதாய் நின்ற என்ற இகழ்வு பெறா மகிமெதனை என் சொல்வேன் யான் ஈசவெலானின் கருணை திறமை என்றோ சத்திய ஞானானந்த பிரம்மமானேன் சகல பரிபூரணமாம் பிரம்மமானேன் நித்திய ஞானானந்த பிரம்மமானேன் நிச்சலமாய் நிலை பெற்ற பிரம்மமானேன் சுத்த சிதாகாச பர பிரம்மமானேன் சொற்பொருளோரிரையுமில்லா பிரம்மமானேன் அத்வைதா கண்ட பர பிரம்மமானேன் நின தருண்மகிமை என்னே என்னே சகலமில்லா சாந்த பர பிரம்மமானேன் சர்வாத்ம ஆன பர பிரம்மவானேன் விகலமில்லா விமல பர பிரம்மமானேன் வியாபகமாய் நின்ற பர பிரம்மமானேன் துகளனுகா துரிய பர பிரம்மமானேன் துரியத்துவமதீத பர பிரம்மமானேன் அகமருவா கண்ட பர பிரம்மமானேன் ஐயனின தருண்மகிமை என்னே என்னே உருவமெல்லாம் ஒழிந்த பர பிரம்மமானேன் ஓருருவாய் நின்ற பர பிரம்மமானேன் அருவமதாய வந்த பர பிரம்மமானேன் அசச்சலமாய் நின்ற பர பிரம்மமானேன் நிர்மலமாய் நிறைந்த பர பிரம்மமானேன் நிரஞ்சனமாய் நின்ற பர பிரம்மமானேன் இருமையிலாம் ஏக பர பிரம்மமானேன் ஈசனின தருண் மகிமை என்னே என்னே நித்தியமும் புத்த பர பிரம்மமானேன் நித்தியமும் சுத்த பர பிரம்மமானேன் நித்தியமும் முக்த பர பிரம்மமானேன் நித்தியமும் திருப்த பரபிரம்மமானேன் அத்வைத்தமுற்ற பரபிரம்மமானேன் ஆகாரமற்ற பரபிரம்மமானேன் இத்வைதமற்ற பரபிரம்மமானேன் ஈசனின தருண்மகிமை என்னே என்னே ஒரு மூன்று வடிவுமில்லா சொரூபமானேன் உணர்வுருவாய் நின்ற பரஸ்வரூபமானேன் வரும் மூன்றென அவஸ்தையிலா ஸ்வரூபமானேன் வானனவே நின்ற பரஸ்வரூபமானேன் மூன்று விகாரமில்லா சொரூபமானேன் ஏகமதாய் நின்ற பரஸ்வரூபமானேன் பரிபூர்ணமான பரஸ்வரூபமானேன் பரமனின தருண்மகிமை என்னே என்னே ஆசிரிய செய்த வண்ணம் அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று ஈசனுகா கண்ட பர நிச்சயத்தை எப்போதும் இடையறவே அபியாசித்து பாசமதாம்பிகள் பங்கள் அனைத்தும் தீர்த்து பழுதற்ற பரபிரம்மானந்தம் பெற்று மாசணுகாசுரூப நிலை மன்னி நின்றேன் மகத்தான மகிமை என் சொல்வேன் யான் இன்ன விதம் மகண்ட பெற நிச்சயத்தை யான் பெற்ற விதமாக இயம்பலுற்றேன் பன்னிய இத்திருடமான நிச்சயத்தை பற்றினவர் ஆரேனும் சுகமே சார்வர் பின்னுமுதை பரிவுடனே நிதமும் கேட்போர் பந்தமெல்லாம் திந்து பர வடிவேயாவர் சொன்னதெல்லாம் உண்மையென நிதாக நோதி சுத்த பர சொரூபத்திற் சுகேத்திருந்தான் தேசிகனர் கருணையினால் உபதேசித்த திகழும் மகா வாக்குகளின் பொருளை கேட்டு மாசரவே மற்றும் அதை மனநம் செய்து மயக்கமர சந்ததமும் நிதித்யாசித்திங்க ஆசனுகா கண்டபர சிவமே நாம் என்று அறிந்தவரே பவபக்தராவர் என்றே ஏசனுகா வருமுகவன் ஜெய்கீஷவ்யர்க்கு இயம்பியவார கிளர்க்கும் இசைத்தான் சூதன் அகிலமான சராச்சர தோற்றமும் அகமலாதனோவும் பிரேதன்றெனும் நிக்கில பூரணமாகி நிரந்தையா நித்த நிஷ்களமாம் பரமேயனும் இகழ்விதேசி கண் முன்பு நிதாக நிங்க இணையிலா அனுபூதி இசைத்திடல் திகழுமானந்த தாண்டவமாடனம் தேவதேவன்ன கண்டஸ்வரூபமே திகழுமானந்த தாண்டவமாடனம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே நம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே நாற்பத்தொன்றாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்